أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم إلى آخر الآية பெருமதிப்பிற்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே அதிராம்பட்டினத்தை சேர்ந்த அந்நகர் வாழ்கின்ற பெருமக்களே மற்றும் வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே அன்பர்களே நாயகம் சல்லல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் மீது நாம் எந்த அளவிற்கு அன்பும் மகப்பத்தும் வைக்கிறோமோ அதுதான் நமக்கு மார்க்கத்தினுடைய முதலீடு எப்படி ஒரு வியாபாரத்திற்கு முதலீடு இருக்கிறதோ அதே போல ரசூலுல்லாஹி செல்லல்லாரை செல்லும் செல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு உள்ளத்தினுடைய அடித்தளத்திலிருந்து அவர்கள் மீது வைக்கக்கூடிய மோகம் அவர்கள் மீது ஏற்படுகிற பாசம் அதுதான் நம்முடைய மார்க்கத்திற்கு முதலீடு அந்த அன்பு இருந்தால்தான் நாம் மார்க்கத்தை பின்பற்ற முடியும் அந்த அன்பினுடைய அடையாளமாக எனக்கு முன்னாடி பேசிய அதிரத்தவர்களும் அவர்களும் ஜனாப் ஜனாபுத்தீன் சாஹிப் அவர்களும் உங்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள் அதிர சமூகத்திற்கு சித்திக்கிறது என்றாகத்தால் அன்பு சூழ்ந்தால் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார்கள் என்றால் அப்படி அதை நாம் சிந்தனை கூட செய்து பார்க்க முடியாத அந்த அளவிற்கு அன்பு கொண்டிருந்தார்கள் மதீனாவிற்கு போவதற்கு முன்னாலேயே சில பல சகாபாக்களை காலங்களிலே ஹஜ் என்பது இஸ்லாமிற்கு முன்னாலேயும் இருந்தது ஐயாவை ஜாகியத்திலும் மக்கள் ஹஜ் செய்தார்கள் ஆனால் அவர்கள் விருப்பம் போல அவர்களுடைய மனம் எப்படி எல்லாம் சொன்னதோ அது போலவெல்லாம் ஹஜ் செய்தார்கள் மதீனாவிற்கு வந்தால் தங்களுக்கும் இஸ்லாமுக்கும் பாதுகாப்பு அளிப்பதாகவும் உதவி செய்வதாகவும் வாக்குறுதி செய்தார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி சன்னல்லாலை அலைஹி எந்த காரியத்தை செய்வதானாலும் அல்லாஹனுடைய உத்தரவை எதிர்பார்த்து தான் செய்தார்கள் அல்லாஹ் உத்தரவிடாமல் எதையும் செய்வதில்லை எனவே அல்லாஹ் உத்தரவிட்டால் மக்கள் விட்டு மதீனாவிற்கும் கிளர்ச்சி செய்யலாம் என்று இருந்தார் அப்படி அல்லாஹனுடைய உத்தரவு வந்தது அப்படி அல்லாஹனுடைய உத்தரவு வரும்போது ஒரு நாள் பகல் வகீரா என்று வருகிறது அதில் புகாரி திரும்பி இருக்கிறது வகீரத் என்று சொன்னால் நன்றாக அதாவது சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிற நேரம் சாதாரணமாக சொல்லுவதானால் பதினோரு பதினோரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை உள்ள நேரத்தில் வகீரா என்று சொல்லலாம் அப்போதுதான் சூரியனுடைய உச்சம் அதிகமாக இருக்கிறது இந்த காலம் அரபு நாடுகள் முன்னேறிவிட்ட காலத்தில் பதினெட்டு மக்கள் வெளியே வருகிறார்கள் ஆனால் அந்த காலத்திலே அளவு முடியாது அந்த நேரத்திலே யாருமே வெளியே வர மாட்டார்கள் வெயில் அவ்வளவு கடுமையாக கொடுமையாக இருக்கும் ஓடிப்போய் அதற்கு ஊருக்கு பேசுவது இல்லாம கணவனோடு வீட்டிற்கு வந்தார்கள் சாதாரணமாக இருக்கணும்னா அதற்கு ஊருக்கு தீவிரங்கள் இல்லாம தன்னுடைய வீட்டுக்கு வருகிறது வழக்கம் ஆனால் காலையில வருவார்கள் அல்லது மாலையில வருவார்கள் இந்த வழக்கத்திற்கு மாறாக மதிய நேரத்தில் வருகிறார்கள் என்பதை அதனை தமிழகத்தில் பேசுறது எல்லாம் தாராளம் புரிந்து கொண்டு ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கிறது என்பதை யூகித்துக் கொண்டு நம்பி வரவேற்றார்கள் வாருங்கள் கேட்டார்கள் கலாம் சொன்னார்கள் உங்களுடைய ரகசியத்தை பாதுகாக்க பாதுகாப்பேன் என்பதல்ல என்னுடைய மக்களும் உங்களுடைய ரகசியத்தை பாதுகாப்பார்கள் என்னுடைய மனைவியும் உங்களுடைய ரகசியத்தை பாதுகாப்பார்கள் அதனால் தாராளமாக தாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள் சொல்லி சொன்னார்கள் அந்த உத்தரவு தந்துவிட்டால் மக்களை விட்டு விஜயம் செய்வதற்கு மதினாவிற்கு செல்வதற்கு உடனே அதில் கவுகிறது எல்லாம் சொன்னார்கள் நாயகமே அதற்காகவே நான் இரண்டு ஒட்டகை வளர்த்து வைத்திருக்கிறேன் அந்த இரண்டு ஒட்டகை தாங்கள் கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னார் முன்கூட்டியே இப்படி ஒரு நாள் வரும் அப்படி வரும்போது ஒட்டகை தேவைப்படும் என்பதற்காக நான் ஒட்டகை வளர்த்து வைத்திருக்கிறேன் என்றார் இல்லாத கைமத்துகா அதனுடைய விலை கொடுத்துத்தான் நான் பெற்றுக் கொள்வேன் என்று எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் ரசூலுல்லா சொன்னார்கள் நாம் ஹிஜிரத்து செய்யப் போகிறோம் இந்த நேரத்திலே நான் உங்களுடைய ஒட்டகையை நான் பெற்றுக் கொள்கிறேன் ஆனால் விலை கொடுத்து என்று சொன்னார்கள் ரசூலுல்லா சொன்னார் ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு ஹிஜிரத்து செய்தார்கள் விஜயத்து செய்யும் போது விஜயத்து செய்த பிறகு அவர்கள் போய்விட்டார்கள் விஜயத்து செய்யும் போது என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க விஜயத்து செய்து போய்விட்டார்கள் அந்த சமூகரும் ரசூருல்லாவும் போய்விட்டார்கள் வீட்டை விட்டு மதிநாதிகள் போய் கொண்டிருக்கிறார்கள் அபூஜகளுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்பொழுது என்ன நடந்தது என்பதையும் சொல்லுகிறேன் அதற்கு முன்னாலே அதற்கு அபூபக்களுடைய தகப்பனார் அபு குஹாபா எப்பொழுது முஸ்லிமானார்கள் தெரியுமா கடைசி அதாவது அலிசலம் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு ஒரு ஆறு மாதம் அல்லது ஏழு மாதங்களுக்கு முன்னாலே தான் அபு பாபா முஸ்லிமானார் மகன் அதிரத்த பூபக்கர் சித்தி ஆரம்ப முஸ்லிம் அபு அவருடைய தகப்பனார் அபு பொஹாபாவை ஹரீசில வருகிறது அவருடைய முடிகள் எல்லாம் கொக்கு போன்று வெள்ளையாகிவிட்டது அவ்வளவு நரைத்து போன பிறகு ஏறக்குறைய தொண்ணூறு வயது கிட்டே வரும்போதுதான் அபு பொஹாபா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் மகனுக்கு முதலிலே பாக்கியம் கிடைத்து விட்டது தகப்பனாருக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது இவர் ஹிஜரத்து போன பிறகு அபு பொஹாபா வீட்டுக்கு மகனுடைய வீட்டுக்கு அப்பொழுதே அவர்களுக்கு பார்வை சரியாக தெரியாது அவர்களுக்கு பார்வை சரியாக தெரியாது வீட்டுக்கு வந்து மகனிடத்திலே விசாரித்தார்கள் பேச்சியிடத்தில் விசாரித்தார்கள் அதில் தஸ்மாகர தாய்தாவிடத்தில் விசாரித்தார்கள் உன்னுடைய உங்களுடைய தகப்பனார் எங்கே அவர் விவரத்தை சொன்னார்கள் தகப்பனார் ரசூலுல்லா உடனே போய்விட்டார்கள் எங்கே போய்விட்டார்கள் மதீனாவில் எதிர்த்து செய்து போய்விட்டார்கள் எதிர்த்து செய்து போவது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அந்த நாட்டை விட்டு அந்த ஊரை விட்டு போய்விடுவது திரும்பி வருகிற நிஜத்திலே வீட்டையும் விட்டு போனார்கள் மக்களையும் விட்டு போனார்கள் வீட்டையும் விட்டு போனார்கள் சொத்தையும் விட்டு போனார்கள் மார்க்கத்தை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் இனி இந்த சொத்து சுகத்தை பாதுகாத்து என்ன பிரயோஜனம் ஆகினால அதை விட்டு போனார்கள் அநேகமான சகாபாக்கள் தங்களுடைய சொத்து சுகம் என்னென்ன இருந்ததோ இன்னும் கடைசி மறைவு மக்களையும் விட்டு விட்டு போனார்கள் வீணை பாதுகாக்க வேண்டும் என்று வரும் பொழுது உலகத்திலே வேறு எதையும் பாதுகாக்க வேண்டியதில்லை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் ஒன்றுதான் என்னையை விட்டு விட்டு போய்விட்டார்கள் பேச்சு இடத்துல கேட்டார்கள் தகப்பனார் போய்விட்டார்கள் சரி தகப்பனார் தாதா கேட்கிறார் யாரிடத்துல பேச்சு ரெண்டு பேர் இடத்துல உங்க பாவா உங்களுக்கு என்னமாவது சொத்து விட்டு காசு பணம் விட்டுட்டு போனாரா இல்லையான்னு கேட்டார் அந்த காலத்துல தங்கம் வெள்ளி தான் காசு பணமாக உபயோகமாச்சு ஏதாவது காசு பணம் விட்டுட்டு போனாரா இல்லையா தீனாரும் கிரகமும் இருந்துச்சு அந்த காலத்துல தீனார் என்றால் தங்கத்தில செய்யப்பட்ட காசுக்கு தீனார் என்றும் வெள்ளியிலே செய்யப்பட்ட காசுக்கு கிரகம் என்று பெயர் இப்ப கிரகம் ஆயிரத்துக்கு பேர் வந்துருச்சு தீனார் தான் பேர் வந்துருச்சு ஆனால் திரகம் தீனார் என்பது வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் செய்யப்பட்ட காசுகள் இதுதான் அங்கே உபயோகத்திலே இருந்தது உன்னுடைய உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு ஏதாவது விட்டுட்டு போனாரா இல்ல சும்மா போயிட்டாரான்னு கேட்டார் இந்த இரண்டு குழந்தைகள் தான் ரெண்டு பேரும் குழந்தைகள் தான் என்ன வயது அதற்கு ஆயிஷாவுக்கும் அதற்கு ஆத்மாவுக்கும் என்ன வயது இருந்தது என்று சொன்னால் ஒரு குழந்தைக்கு ஏழு அல்லது எட்டு வயது இன்னொரு குழந்தைக்கு ஒன்பது அல்லது பத்து வயது அவ்வளவுதான் கொஞ்சம் முன்பின்னால் ஏதாவது தெரியுமா மார்க்கத்தினுடைய உண்மைகள் ஏதாவது தெரியுமா மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் தெரியுமா அல்லது நான் ஏதாவது நல்ல காரியத்தை செய்தால் அந்த நல்ல காரியத்தை குழந்தைகள் புரிந்து கொள்கிறதா இந்த இரண்டு குழந்தைகளும் என்ன செய்தார்கள் தெரியுமா ஆனா தாதாவுக்கு கண்ணு தெரியாது தாதாவுக்கு கண்ணு தெரியாது இப்ப தாதாவிடத்திலே காசு பணம் விட்டு சென்றார்கள் பாருங்க ஒரு விஷயம் ஞாபகத்தில் வைக்கிறேன் அதாவது எந்த காரியத்தையும் செய்யணும் என்று நினைத்து முடிவு பண்ணி நான் இப்படித்தான் செய்வேன் என்று நினைத்தால் அண்ணாவுக்கால் அதற்கு தௌபிக் தருகிறார் எந்த காரியமானாலும் சரி அது வியாபாரமானாலும் சரி தொழிலானாலும் சரி உத்தியோகமானாலும் சரி நேர்மையானாலும் சரி நீதியானாலும் சரி உண்மையானாலும் சரி பொய்யானாலும் சரி ஒரு மனிதர் நான் உண்மைதான் பேசுவேன் என்று முடிவு செய்துவிட்டு அந்த உண்மையே பேச நிச்சயமாக அல்லாஹால உண்மை பேச தௌபிக் தருவார் நான் பொய் பேச மாட்டேன் என்று முடிவு செய்யுங்கள் பொய் பேசாமல் இருக்க முடியும் ஆனால் நம்மளால இருக்க முடிகிறதா எப்படி இந்த காலத்தில் பொய் பேசாமல் இருக்க முடியுமா சொல்ல போனா ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசுவோம் யாருக்காவது கணக்கு எங்க ஒரு நாளைக்கு பொய் பேச வேண்டியது வந்தால் எத்தனை பொய் பேசுவோம் அதுக்கு கணக்கே இல்லை பொய்யை பொய் என்று நினைப்பதும் இல்லை பொய்யை பாவம் என்று நினைப்பதும் இல்லை சோழர்களே ஒரு பொய் பேசினால் எப்படி வெளிரங்கத்திலே மனமும் நறுமணமும் கெட்ட மனம் கெட்ட நாட்டமும் இருக்கிறதோ இதே போல உயிருக்கு நறுமணமும் கெட்ட நாட்டமும் ஏற்படுகிறது ஆனா உயிருக்கு ஏற்படுகிற நறுமணமும் கெட்ட நாட்டமும் இருக்கிறது நமக்கு தெரியாது நம்முடனே இருக்கிற மனக்குகளுக்கு தெரியும் எனவேதான் ஹதீசில் வருகிறது ஒரு மனிதர் பொய் பேசினால் உடனே அவருடைய வாயிலிருந்து நாற்றம் வீசுகிறது நமக்கு தெரியாது அத்தனை மேல தரவி இருக்கிறோம் ஆனா ஒரு பொய் பேசிட்டா நம்ம உள்ள இருந்து என்ன வீசுது நாற்றம் வீசுகிறது அந்த நாற்றத்தின் காரணமாக ராமத்துடைய மலக்கள் மூணு பர்சன் அல்லது ஒரு பர்சன் குறைந்தபட்சம் மூணு மைல் தூரம் ராமத்துடைய மலக்கள் ஓடி போய் விடுகிறார்கள் பொய் ரஹமத்துங்கிறது கிடைக்கும் பொய் பேசினா பணம் கிடைக்கிறலாம் பொய் பேசினால் பணம் கிடைக்கிறலாம் ஒரு நூறு இல்லை ஒரு ஆயிரம் நூறு கூட கிடைக்கிறலாம் ஆனால் அந்த ஒரு ஆயிரம் நூறுல பறக்க இருக்காது ஏனென்றால் ரஹமத்துடைய மனக்கோடி போய்விடுகிறார் அதனாலதான் பார்க்கிறோம் தவறான வழியில சம்பாதிக்கிற பணம் அது தவறான வழியிலே தான் மனிதனை கொண்டு போகும் தவறான வழியிலே தான் செலவாகும் இது இயற்கை அல்லாஹால் அப்படித்தான் வைத்திருக்கிறார் இவர்கள் விட்டு சென்று காசு பணம் ஏதாவது கொடுத்து விட்டு போனார்களா என்று அதற்கு அதற்கு சமூகத்தில் விட்டு விட்டு போனார்களா என்று அபு குஹாபா அதில் சமூகத்தினுடைய தகப்பனாக கேட்ட பொழுது இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை என்ன செய்தார்கள் தெரியுமா பணம் வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னா பொய்யா போயிடும் வச்சுட்டு போகல திரகமோ தீனார வச்சுட்டு போகல கிரகம் தீனார் வைத்து விட்டு போகலன்னு சொன்னால் அபு போகாம அபுபக்கரை ஏற்றுவார் ஏன்னா அவருக்கு மகன் அவர் அதனால ஏற்றுவார் திட்டுவார் அப்படி ஏசப்படுவதும் பேசப்படுவதும் இந்த பெண் குழந்தைகளுக்கு பிடிக்கவில்லை சரி காசு பணம் வச்சுட்டு போனார் என்று சொன்னால் பொய்யாகிவிடும் அப்படி சொல்லவும் இஷ்டமில்லை அதனால என்ன செய்தார்கள் அந்த காலத்தில் இது மாதிரி மாடங்கள் அதுலதான் காசு பணம் வைக்கிற பழக்கம் இந்த ரெண்டு பெண் குழந்தைகளை என்ன செய்தாங்களா தாதா சொன்னாங்க தாதாவை இதை தொட்டு பாருங்க அவருக்கு தான் கண்ணு தெரியாது சரியா மருந்து தெரியாது அவர் இப்படி தொட்டு பார்த்தார் பரவாயில்ல பையன் எல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்கிறான் அங்க இருப்பது கல் ஆனால் வாயில கல்லென்றோ காசுண்டோ சொல்லறேன் வாயில கல்லுண்டோ காசுண்டோ அல்லாஹு தாலா நாளை அல்ல வீரடித்து விட்டானா அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய சொத்து அனைத்தையும் தங்களுடைய சொத்து முழுவதையும் செலவு செய்துவிட்டு தங்களுடைய குடும்பத்தையே விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் இந்த முகப்பத் வைக்க வேண்டும் நம்முடைய உயிர் போனாலும் சரி ரசூருடைய முகப்பத் நம்முடைய உள்ளத்தை விட்டு போகக்கூடாது இதுதான் உண்மையிலே ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் பொய் சொல்லக்கூடாது என்பதற்கு உதாரணம் சொன்னேன் அதற்கு தாய்சா பொய் சொல்லக்கூடாது என்று விரும்பினார்கள் இங்குதான் இன்னொரு நிகழ்ச்சி அவர்களுக்கு போய்விட்டார்கள் இந்த விஷயம் தெரிந்தவுடனே அபுஜகல் வேகமாக எங்கே அதற்கு அபுபக்கருடைய வீட்டுக்கு வந்தான் ஏனென்றால் இங்கேதான் விஷயம் தெரியும் ரசூலுல்லாவுக்கு நெருங்கிய தோழர் அதற்கு அபுபக்கருக்கு எந்த விஷயமானாலும் ரசூலுல்லா செய்ததானால் அதற்கு அபுபக்கரை விட்டு விட்டு செய்ய மாட்டார்கள் அதற்கு அபுபக்கருடைய வீட்டில் விசாரித்தால் உண்மை தெரியும் அவர் இந்த ஊரை விட்டு போய்விட்டது வாஸ்தவம் தானா இல்லை அடிச்சுட்டா அந்த குழந்தைக்கு பயம் வந்துடும் பயத்துல உண்மை சொல்லிடும் உண்மையை வர வைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு அதனாலதான் கோர்ட்ல பார்த்திருக்கிறோம் அது கோர்ட்ல சாதா உட்கார்ந்து விசாரிச்சா என்ன ஜட்ஜி உட்கார்ந்து அப்படி இல்லை ஜட்ஜி உட்கார்ந்து இருப்பார் உயரமான இடத்துல வக்கீல் போட்டு இருப்பார் கருப்பு கோட்டு அந்த குற்றவாளி கூண்டு ஒண்ணு இருக்கும் அது என்ன கூண்டுன்னு சொன்னா மிருகத்தை வைக்கிறதுக்கு தான் கூண்டு வச்சிருப்பாங்க இது எதுக்கு கூண்டு வச்சிருக்குது அதுக்கு பேரே கூண்டு பேர் மிருகத்துக்கு தான் கூண்டு வைக்கிறது மனிதனுக்கு ஏன் கூண்டு வச்சிருக்குது ஏனென்றால் அதுல போய் நின்று ஜட்ஜி அங்க உட்கார்ந்து வச்சு அங்க இருந்து இதெல்லாம் பார்த்தாலே மனுஷனுக்கு கையால் நடக்க ஆரம்பிச்சிடும் உண்மை சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் வச்சிருக்கிறது சும்மா உட்கார்ந்து நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா என்ன போயிடுவாரு அப்படி இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய சொல்லும்போது ஒரு ஞாபகத்துக்கு நான் இப்ப சொல்லக்கூடாது நேரம் நேரமா இருக்கிறதுனால அதுக்கு பொய் சொல்லக்கூடாது என்று அதற்கு முடிவு செய்திருந்ததனாலே தன்னுடைய தாதாவிடமும் பொய் சொல்லவில்லை இந்த அபூஜகன் அடித்து விட்டான் ஆனாலும் பொய் சொல்லக்கூடாது என்று அவர்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலே கேட்க இடத்துல சின்ன குழந்தை இடத்தில் அபு அபூஜகன் கேட்கிறான் உன்னுடைய தகப்பனார் எங்கே உன்னுடைய தகப்பனார் எங்கே சகோதரர்களே கொஞ்சம் மதிக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது ஆனா சில நேரத்தில் உண்மையை சொன்ன ஆபத்து சில நேரத்தில் உண்மையை சொன்ன ஆபத்து இப்ப அபூஜகன் இடத்துல ரசூல்லா உடனே அதற்கு அபூபக்கர் போயிட்டாங்க இவ்வளவு நேரம் ஆச்சு என்றெல்லாம் சொன்னால் இவன் அபூ ரசூல்லாவை தேடி போவான் என்ன ஆபத்து தெரியாது அதனால உண்மையும் சொல்லக்கூடாது அதே நேரத்தில் பொய்யும் சொல்லக்கூடாது அதற்கு ஐசா சொன்னார்களாம் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது இப்பொழுது அரபி வாசகம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது தெரியுமா எதிர்த்து போயிட்டாங்கன்னு தெரியும் ரசூலுல்லா உடனே போயிட்டாங்கன்னு தெரியும் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு ஆயிஷாவுக்கு தெரியுமா தெரியாது ஒரு பெரியார் இருந்தார் மௌலானா காசிம் சாப் நானோத்தவி ரஹமத்துல்லா அலேஹி ஒரு மிகப்பெரிய மேதை அவர்களை பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்திலே பிடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று போலீசுக்கு உத்தரவிடப்பட்டு விட்டது ஆனால் மிகப்பெரிய மௌலானா அவர்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய புகழ் கொடிகட்டி பறந்தது பார்ப்பதற்கு சர்வசாதாரணமாக இருப்பார்கள் அவர்களுடைய உடை நடை பாவனை இதையெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய மௌலானாட தெரியாது சாதாரணமாக இருப்பார்கள் ஒரு கிராமவாசி மாதிரி போலீஸ் தேடிக்கிட்டே வந்தார் தேடிக்கிட்டே வந்தா மௌலானா எங்க நிற்கிறார்களோ மௌலானா காசின் சாப் கவுன்சில் ஆலை எந்த இடத்துல நிற்கிறார்களோ அங்கேயே போலீஸ்காரன் வந்துட்டாங்க வந்து யார்கிட்ட கேட்கிறான் மௌலானா காசிம் சாப் ராம்சுல்லா அலைகிட்ட கேட்கிறான் மௌலானா காசிம் சாபை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அவர் எங்க இருக்கிறாரு யார்கிட்ட கேட்கிறார் கவனிக்க அவர் சரி ஏன்னா அவரை பார்த்து இவனுக்கு மௌலானான்னு விளங்கல ஏன்னா மௌலானாவா இருந்தா அவர் பெரிய பந்தாவா இருப்பார் ஆள் பார்த்தாலே தெரியும் அவருடைய நடையும் உடையும் அதுல பார்த்தா ரொம்ப பெருசா தெரியும் இவர் பார்த்தா அப்ராணியா இருக்கிறாரு ஜுப்பாவும் இவர் தொப்பியும் பாக்குறதுக்கு அப்ராணியா இருக்கிறார் இவரை போய் எப்படி மௌலானா நினைக்கிறது அதனால அவன் நினைச்சு வச்சிருந்த மோலானா ரொம்ப பெரிய பந்தாவோட இருப்பார் அவன் நினைச்சான் அதனால அவர்கிட்ட போய் கேட்டா மௌலானா எங்க இருக்கிறார் காசிம் சாப் அவரை பிடிக்கணும் மௌலானா இப்படி நின்றுகிட்டு இருந்தாங்க ரெண்டு எட்டு தள்ளி நின்றுகிட்டான் இவன் கேட்ட உடனே அவனுக்கு தெரியாம அப்படி ரெண்டு எட்டு தள்ளி நின்று கொஞ்சம் முந்தி இங்க நின்றாங்கன்னு சொன்னான் கொஞ்சம் முந்தி இங்கதான் நின்றாங்க அப்படியா இங்கதான் இருந்தாங்களா அப்படி ஆனா எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கு நம்ம தேடி போயிட்டோம் பொய் இல்லை இது கண்ணுமதி அங்கதான் இருந்தாங்க இப்ப தள்ளி நிற்கிறாங்க அவ்வளவுதான் தள்ளி நிற்கிறாங்கன்னு சொல்ல உண்மையும் சொல்லலை அங்க நின்றாங்கிறது வாசம் சகோதரர்களை முடிவு செய்யுங்கள் உண்மை பேசுறோம் உண்மை பேசலாம் ஆனா நான் ஏற்கனவே முடிவு செய்து வச்சிருக்கிறோம் என்னண்டு எப்படி சந்தர்ப்பப்படுதோ அப்படி பாம்புங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்குன்னு சொல்லணும் அப்படியே நம்முடைய கொள்கை ஊருடன் என்னங்க என்ன பழமொழி ஊருடன் ஊருடன் ஒத்துவார் ஊர் எப்படி அப்படி ஊருடன் ஒத்துவார் ஒத்துவாரன எந்த விஷயத்தில ஒற்றுமையாக இருக்க முடிய விஷயத்தில ஒற்றுமையாக இருக்க முடியாத விஷயத்தை வேற்றுமை பாராட்டக்கூடாது அவர்களையும் சரியான பாதையை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் சண்டையும் போட்டுக் கொள்ளக்கூடாது யாரோட சண்டை போடுறது நம்முடைய விஷயம் நம்முடைய காரியம் அல்ல யாருடனும் பகைத்துக் கொள்வதும் நம்முடைய காரியம் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் செல்வம் கதாக வாசு அம்மம் வரமத் வக்தி வாஸ்தி நீலாமனை அசாயிலை செல்வன் கதாக் யார் உன்னை வெறுத்து நடக்கிறார்களோ உன்னை வெற்றி நடக்கிறார்களோ அவர்களுடனே நீ ஒட்டி வாடு ஒட்டி வாடுகிறவர்களுடனே ஒட்டி வாடுவது இருவத்தில் கேசம் வெட்டி வாடுகிறவர்களுடனே நீ ஒட்டி வாடு வாப்பு அம்மன் வளமன் உனக்கு அநீதி இழைத்தவர்களை நீ மன்னித்து விடு வாக்கு நீலாமன் அசாயிலை உனக்கு கெடுதி செய்தவர்களுக்கு நீ நல்லது செய் தொழுகை உபதேசம் சூழல் எனவே யாருடனும் சண்டை போடுவது நமக்கு வேலை இல்லை நான் சொல்ல வந்தேன் இந்த சூழலுடைய முகப்பத் அதற்கு அவர்களுக்கு சிந்திக்கிறது என்று அவர்களுக்கு எவ்வளவு இருந்தது தன்னுடைய முழு சொத்து அல்லாஹுடைய அல்லாஹனுடைய நபி நபியுடனே அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார் இனி புறப்பட்டு போகிற வழியில அந்த பாதை இருக்கிறதே பயங்கர அந்த இந்த காலம் மாதிரி அல்ல பயங்கரமான பாதை இன்னும் பொய் சொல்லாமல் இருப்பதற்கு இதே ஒரு உதாரணம் இருக்கிறது பயங்கரமான பாதை யாரும் வழிகாட்டி இல்லாமல் செல்ல முடியாது வழிகாட்டி இல்லாமல் மக்காவிலிருந்து மதீராவுக்கு செல்ல முடியாது ஒட்டகத்திலே மக்காவிலிருந்து மதீராவிற்கு செல்ல வேண்டுமானால் சாதாரணமாக பதிமூணு நாட்கள் பிடிக்குமா அல்லது வேகமாக சென்றால் பத்து நாள் அதை விட வேகமாக சென்றால் எட்டு நாள் அதை விட கம்மியாக போய் சேர முடியாது அதுவும் இரவு பகல் வெயில் மழை பார்க்காமல் பிரயாணம் செய்து போக வேண்டும் இப்படிப்பட்ட பயங்கரமான பாதை அந்த பாதையில வேறு யாரும் வழிகாட்டி இல்லாமல் வேறொருவரை வழிகாட்டி இடையில வைத்துக் கொண்டார்கள் தேவைக்கு மட்டும் பிறகு விட்டு விட்டார்கள் அதற்கு மாத்திரம் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வரும் என்று தெரியாது எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வரும் என்று தெரியாது முன்னால் இருந்து யாராவது வந்து ரசூல்லாவுக்கு ஏதாவது செய்து விடுவார்கள் இது என்ன இந்த இந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லுகிறார் என்று நினைக்கக்கூடாது எந்த ஹதீஸ் இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டும் தான் அதற்கு ஆயிஷா ரதி இல்லாம தான் ரசூல்லாவுடைய மனைவி அபூக்கருடைய மகன் அதற்கு ஆயிஷாவும் ரசூல்லாவும் மிக சந்தோஷமாக குடும்பம் நடத்தினார்கள் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க கூடாது என்று மார்க்க சொல்லலை எங்கேயுமே கணவன் மனைவின்னு சொன்னா எப்பவுமே மிரட்டி உருட்டி அப்படித்தான் இருக்கணுங்கிறது கணவன் மனைவி என்ற ரீதியிலே சந்தோஷமாக இருக்கலாம் அவர் ஹதீசில வருகிறது மிஷ்காத்திலையும் இருக்கிறது என்று ஞாபகம் எனக்கு நான் ரசூருல்லாய் சல்லா அலை செல்லம் ரசூருல்லாய் சல்லா அலை செல்லம் சி லைலத்தின் வாக்கியத்தில் ஒரு பௌர்ணமி இரவிலே ரசூருல்லாய் செலவு என்னுடைய மடியிலே தலை வைத்து படுத்திருந்தார்கள் தாய்தா சொல்லுகிறார்கள் பௌர்ணமி இரவிலே ரசூருல்லா என்னுடைய மடியிலே தலை வைத்து படுத்திருந்தார்கள் அப்படி படுத்திருக்கும் போது இப்படி தலை வைத்து படுத்திருக்கிறதுல தப்பில்லை சந்தோஷமா கணவன் மனைவி இருக்கலாம் ஆனால் எந்த சந்தோஷத்திலும் அல்லா போய் கூடாது கணவன் மனைவியினுடைய எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவிலே அல்லா போய் மறக்கக்கூடாது அதற்கு ஆயிஷா பாருங்கள் இங்கே போய் மறக்கவில்லை ரசூலுல்லாவிடத்திலே கேட்டார்கள் நாயகமே இந்த வானத்திலே இருக்கிற நட்சத்திரங்கள் அளவுக்கு யாருக்காவது நன்மை இருக்குமா என்று கேட்டார் வானத்தில் எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது இதுவரைக்கும் எண்ணி முடிக்கல இது இனியும் எண்ணி முடிக்கும் என்று தோன்றவில்லை அவ்வளவு நட்சத்திரங்கள் வானத்திலே இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் அளவுக்கு யாருக்காவது நன்மை இருக்குமா யார் கேட்கிறார்கள் அதற்கு ஆயிஷா கேட்கிறார்கள் இருப்பதென்னவோ கணவன் மனைவி சுகமாக வழியில படுக்க வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சிந்தனை ஆகரத்தை சுற்றி இருக்கிறது கேட்கிறார்கள் இந்த வானத்திலே இருக்கிற நட்சத்திரங்கள் அளவுக்கு யாருக்காவது நன்மை இருக்குமா அதல்ல அதுல தபு ஆயிஷாவுக்கு மனசுல என்ன இருக்குன்னா தன்னுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்திக்கிட்டு தான் அவரோட நன்மை இருக்கும்னு நினைவு வேற யாருக்காவது நன்மை இருக்க முடியும் ரசூல்லாய் சல்லாத்துல பதில் சொன்னார்கள் உமரு ஹசனா ஹசனாக்கு உமர உமருடைய நன்மைகள் இருக்கிறது என்று பதில் சொன்னார்கள் இவர்கள் நினைத்தார்கள் நினைத்தது எங்கிருந்து தெரிகிறது ரிவாயத்திலே பின்னால் இருக்கிற மாத்தகத்தில் தெரிகிறது அதற்கு தாய்சா நினைத்தார்கள் தன்னுடைய தகப்பனாருடைய பெயரை தான் சொல்லுவார்கள் தனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் ரசூரந்தா பதில் சொன்னார்கள் உமருடைய நன்மைகள் அவ்வளவு இருக்கிறது என்று சொன்னார்கள் வானத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை அளவு உடனே அதில் தபுவக்கர் அதில் தாய்க்காவுக்கு ரோசம் வந்துருச்சு இப்ப ஐல ஹசனாத்து அபிபக்கரில் அபூபக்கருடைய நன்மைகள் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க கேட்டே போட்டாங்க அதுல ரிவாயத்தில் ஐல ஹசனாத்து அபிபக்கரின் தான் இருக்கு அபுபக்கருடைய நன்மைகள் என்னாச்சு என்னுடைய தகப்பனாருடைய நன்மைன்னு கேட்கல என தகப்பனாருங்கிறதுக்காக கேட்கணுங்கிறது தெரியக்கூடாது அதே நேரத்தில் தகப்பனாருடைய நன்மையை கேட்கணும் என்ன நடந்துகிறது இருக்கட்டும் அதற்கு அபுபக்கருடைய உண்மையில நன்மைகள் இருக்கிறது அதற்கு உமர் சொல்லுகிறார்கள் அதற்கு அபுபக்கர் தன்னுடைய வாழ்நாளுடைய ஒரு பகல் ஒரு இரவனுடைய நன்மையை எனக்கு தந்தால் என்னுடைய பூரா வாழ்நாளுடைய நன்மையும் தான் அவர்களுக்கு தந்து விடுவேன் அபுபக்கர் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு பகல் ஒரு இரவு ஒரு பகல் ஒரு இரவனுடைய நன்மை எனக்கு தந்தால் என்னுடைய வாழ்நாள் முழுவதனுடைய நன்மையை நான் அவர்களுக்கு தந்து விடுவேன் அந்த ஒரு பகலது ஹிஜரத்து செய்து போனார்களே அந்த பகல் ரசூலுடைய போனார்களே அந்த பகல் சில சமயம் முன்னாலே போகிறார்கள் சில சமயம் பின்னாலே வருகிறார்கள் ஏன் எதிரி முன்னால் இருந்து தாக்குவான் என்று நினைத்தால் முன்னாலே போய் திருசூலுல்லாவை பாதுகாக்கிறார்கள் எதிரி பின்னால் இருந்து வருவான் என்று நினைத்தால் பின்னால் இருந்து திருசூலுல்லாவை பாதுகாக்கிறார்கள் இதே வழியிலே தான் ஒரு இடத்துல யாராவது எதிரிகள் யாராவது பார்த்தால் என்ன நடக்குமோ தெரியாது ஏனென்றால் சரியாக போய் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குமோ தெரியாது அப்ப ரசூலுல்லாய் சல்லா அதிர்த்தமுக்கு போகும்போது அவர்களுக்கு இடையில ஒரு பேச்சு என்ன இருந்தது என்று சொன்னால் யாராவது நம்மை பார்த்து விட்டால் நம்மிலே ஒருவர் பீசாப் செய்கிற மாதிரி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இன்னொருவர் தெரியாத மாதிரி போய்கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டு பேருக்கு சம்பந்தம் அவருக்கு போக முடியாது அந்த வழிகாட்டுகிறவருக்கு ஆதி என்று பெயர் அரபியில ஆதி என்றால் வழிகாட்டுகிறவர் இப்பொழுது அதிர்ஷ்ட மூத்தர் பதில் சொன்னார்கள் ரஜுலுல் ஆதினி முன்னாலே போகிறவர் எனக்கு வழிகாட்டுகிறவர் முன்னாலே போகிறவர் எனக்கு அவன் நினைத்துக்கிட்டா சரி இவர் போற ஊருக்கு வழிகாட்டுறவர் ஆனா உண்மை என்ன எனக்கு அல்லாஹுவின் மட்டும் வழிகாட்டுகிறவர் எனக்கு ஹிதாயத்தை காட்டுகிறவர் எனக்கு ஹிதாயத்தை காட்டுகிறவர் தினத்துராசல் என்கிறவருக்கு செய்யுமன்னு உண்மையை சொல்லலை இப்படி ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிற முதல்ல அல்லாஹால அதைத்தான் பார்க்கிறான் மனிதன் உறுதியாக இருக்கிறானா மனிதன் தான் செய்ய வேண்டிய காரியத்தில் உறுதியாக இருக்கிறானா அப்படி உறுதியாக இருந்தால் அல்லாஹ் எல்லாம் செய்ய கற்று விட்டிருக்கிறான் நிக்காத்தடி ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சாதியினுடைய வீட்டுக்கு சூழலா போனார்கள் மாசத்திடம் கட்டியிட என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் கட்டியிட என்ன இருக்கிறது ஒரு ஆடு நமக்கு ஹதியாவாக வந்துச்சு அந்த ஆடு வென்று கொண்டிருக்கிறது ஆடு ஹதியாவாக வந்துச்சு அந்த ஆடு வென்று கொண்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு ஆடு அறுத்து வீட்டில் இருக்கிற பேர் சேர்ந்து சாப்பிடுறது சாதாரண பழக்கத்தில் இருந்தது அந்த காலத்துல ஒரு ஆடு ஹதியாவா வந்துச்சு ஆடு அப்படியே வெந்துகிட்டு இருக்குது சட்டியில இப்ப ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் ஆட்டினுடைய முன் சப்பை இறைச்சி முன் கால இறக்கி இருக்கிறது அது பிரியமாக சாப்பிடுவார்கள் இப்ப யாத்தமே கேட்கக்கூடாது எனக்கு அது கூட இது கூட கேட்கக்கூடாது ஆனால் சில சமயத்தில் சில பேர் கொடுத்து வாங்கினால் சந்தோஷப்படுவார்கள் அப்படி உள்ளவர்களிடத்தில் கேட்கலாம் பாருங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிரியமானவர் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்தார் எனக்கு டீ வாங்கி குடிச்சுதான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்து அவரே டீ கேட்டு வாங்கி குடிச்சாருங்க சந்தோஷப்படுறீங்களா சந்தோஷம் ஆனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு போய் கேட்கக்கூடாது அப்படி சந்தோஷப்படுறவங்க தான் கேட்கணும் சும்மா நம்மளாம் நினைச்சுக்கிறதா இவர் சந்தோஷப்பட்டு கேட்டு அப்படி இல்லை சாத்துன ஒரு ஆடு நமக்கு ஹதியாவா வந்துச்சு ரசூல்லாய் நாவில் எனக்கு முன் கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள் நாவில் நியந்தரா முன் கொண்டு வாருங்கள் அந்த சாதி போய் சட்டியில தேடி எப்படி இப்ப கோழியை நாலஞ்சு பீசா போட்டு நம்ம பெருத்து பிரிச்சு சாப்பிடுறோமோ அது போல ஆட்டையும் நாலஞ்சு பீசா போட்டு சாப்பிடுற பழக்கம் அந்த காலத்துல இப்ப நாம அப்படி சாப்பிடுறது இல்ல நம்ம ஊர்ல உங்களுக்கு இங்க எப்படியும் தெரியாது அதுக்கு காரணம் என்னங்க நான் முந்தையும் சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே இங்க சொல்லும் போது சொன்னேன் நாம அப்படி சாப்பிடுறது இல்ல ஏன்னா அப்படி கிடைக்கிறது இல்ல அதுல எங்க ஒரு ஆறு வாங்காம சாப்பிட முடியுங்களா நாவில் நியர்தரா முழுசத்தை கொண்டு வாருங்கள் அந்த சாபி போய் தேடி முழுசத்தை முழுசம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க ரசூல் நாயக்கலாம் சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்னாங்க கவனமாக கேளுங்க நாவில் நியர்தரா இன்னொரு முழுசத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இந்த சாபி போய் இன்னொரு முழுசத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க ரசூல்ல சாப்பிட்டாங்க என்ன இவ்வளவு சாப்பிட்டாங்கன்னு நினைக்காதீங்க அதாவது உடல் வாகுவை பொறுத்தது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்தினுடைய நூறு ஆண்களுடைய சக்தி கொடுக்கப்பட்டிருந்தது இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தில் எவ்வளவு பேர் இருக்கும் எவ்வளவு சக்தி இருக்கு சொர்க்கத்தில் இந்த உலகத்திலே சாதாரணமாக நாற்பது மனிதர்களுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ சொர்க்கத்திலே ஒரு மனிதருக்கு இருக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஆகமது உள்ளவர்களை சக்தி போல நாற்பது இப்ப ரசூல் அல்லா அபு சுஃபியானுக்கு என்ன ஆகுது மருமகன் ஆகுது மருமகன் மேல தானா பிரியம் வரும் எல்லாருக்கும் மாமனா இருக்கு மகன் மேல இல்லாத பிரியம் கூட மருமகன் மேல வரும் இப்ப ரசூல்லா மீது பிரியம் வர வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து கொண்டார்கள் ரசூல்லா தன் மீது பிரியம் வருவதற்காக அல்ல தன் மீது பிரியம் வந்தால் தீமானின் மீது பிரியம் வரும் என்பதற்காக தீனின் மீது பிரியம் வரும் என்பதற்காக அப்படி ரசூல்லா செய்த ஒரு நிக்காகும் அப்படி நூறு நூறு நூறு ஆண்டுடைய சக்தி சொத்தத்தினுடைய நூறு ஆண்டுடைய சக்தி அல்லாஹு தாலா கொடுத்திருந்தார் சரி இங்கே இரண்டாவது முன்சத்தை கொண்டு வர சொன்னார்கள் அதுவும் சாப்பிட்ட பிறகு சொன்னார்கள் நாவில் நியந்திரால் ஆகர் இன்னொரு முழு சொத்தை கொண்டு வாருங்கள் இப்ப அங்க கொண்டிருந்தது ஒரு ஆடு சாப்பிட்டு முடிச்சது எத்தனை காலு முந்தாள் ரெண்டு சாப்பிட்டாச்சு இப்ப மூணாவது முந்தாள் கொண்டு வர அர்த்தமாச்சு இந்த சகாதி மெதுவா பக்கத்துல போய் சொன்னாங்க நாயகமே இன்னமா திச்சாத்தி தராணி நாயகமே ஆட்டுக்கு ரெண்டு முன் செப்பதானேன்னு சொன்னாங்க இத வார்த்தை இருக்கு அதிகத்துல தராணி நாயகமே ஆட்டுக்கு ரெண்டு முன் செப்பதானே உடனே ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலைஹி பதில் சொன்னார்கள் அமா அன்ன கலவு சக்க நீங்கள் நான் சொல்லுகிற வரை முன்சப்பை எடுத்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தால் நான் சொல்லுகிற வரை முன்சப்பை வந்து கொண்டே இருந்திருக்கும் சொல்லுவது நான் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் என்ன சொல்லுகிறேன் அதனுடைய ஆழம் என்ன இருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன இருக்கிறது அதுவெல்லாம் உங்களுக்கு விளங்கித்தான் தீர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அனான்ன கடவுள் சட்டத்தை நீங்கள் மௌனமாக சென்று வந்து கொண்டிருந்தால் லனாவல் தனி ஒவ்வொரு முன் நீங்கள் மௌனமாக கொண்டு வரும் வரை சொல்றது நான் இன்னொரு விவாயத்தில் வருகிறது ஒருவருக்கு வயிற்று போக்கு ரசூல்லாவிடத்தில் வந்து கேட்டார்கள் ரசூல்லா ஆகரத்தினுடைய வியாதிகளுக்கும் ஆகரத்தினுடைய வியாதிகளுக்கும் சொன்னார்கள் துணியாவுடைய வியாதிகளுக்கும் மருந்து சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால அதீசிலே துணியாவுடைய வியாதிகளுக்கு மருந்து இருக்கிறது ஜுரத்துக்கு மருந்து இருக்கு எல்லா வியாதிக்கும் சொல்லுங்க மருந்து சொல்லி இருக்கிறார்கள் அந்த மருந்தை பற்றி இப்பொழுது இல்லை அதிலே ஒன்று சொன்னார்கள் வயிற்று போக்கு என்ன செய்வது என்று ரசூல்லாவிடத்தில் வந்து கேட்டார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் அத்தகி ஆசலன் அவருக்கு தேன் கொடுங்கள் என்று சொன்னார்கள் வயிற்று போக்கு என்ன சொன்னார்கள் தேன் கொடுங்க இவர் போய் தன்னுடைய சகோதரருக்கு தேன் கொடுத்தார் வயிற்றால இன்னும் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே கொஞ்சமா போய்கிட்டு இருந்தது மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போச்சுன்னு வச்சுங்க இப்ப எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகுது ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகுது அவர் திரும்பி வந்து சொன்னார் நாயகமே அவருடைய இஸ்தித்லாம் அதாவது அவருக்கு வயிற்று போக்கு அதிகமாகி விட்டதுன்னு சொன்னாங்க உடனே எடுத்துள்ள என்ன சொன்னாங்க அத்திரி ஆசனன் அவருக்கு தேன் கொடுங்கன்னு சொன்னாங்க இது சஹாபி போய் கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் வயிற்று போட்டு அதிகமாயிருச்சு இப்படி மூணாவது தடவை இரண்டாவது தடவை சொன்னாங்க மறுபடியும் ரசூல்லா கொடுக்க சொன்னாங்க மூணாவது தடவை அந்த சஹாபி போய் தேன் கொடுத்தார் மறுபடியும் அந்த சஹாபி வந்து சொன்னார் நாயகமே வயிற்று போக்கு ரொம்ப அதிகமாயிருக்கு நாலாவது தடவை ரசூல்லா சொன்னாங்க அஸ்திஹியா சொன்னாங்க அவருக்கு தேன் கொடுங்க போய் தேன் கொடுத்தாங்க நாலாவது தடவை இப்ப வயிற்று போக்கு நின்று போச்சு இப்ப வந்து சொன்னாங்க நாயகமே நீங்க சொன்ன மாதிரி கொடுத்து நின்று போச்சு ஆஹ் நான் சொன்ன மாதிரி நீங்க செய்ய வேண்டியதான் சொன்னாங்க ரசூலுல்லா செய்ய வேண்டும் இந்த இடத்துல சொன்னார்கள் உண்மை உன்னுடைய உன்னுடைய வயிறு சொன்னது பொய் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் சூரத்து நகல்ல ஷிஃபா இருக்கிறது தேனிலே ஷிஃபா இருக்கிறது என்று நாம் தர சொல்லி இருக்கிறார் ஆகினால் சேர்ந்த சிவா இருக்குது இந்த வியாதிக்கு சிவா இருக்கிறது என்று ரசூல்லா புரிந்து சொன்னார்கள் எனவே ரசூல்லா சொன்னால் செய்ய வேண்டும் இதற்கு மாறாக பாருங்கள் ரசூல்லா சொன்னா செய்ய வேண்டாம் என்ன ஆகும் ஒரு சகாதி சொல்லுகிறார்கள் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாதா அவர் ரசூலுல்லாவுடைய மதியில் சித்து வந்தார் ரசூலுல்லா கேட்டார்கள் உங்களுடைய பெயர் என்ன உங்களுடைய பெயர் என்ன என்னுடைய தாதா பதில் சொன்னார் இஸ்மி அல் ஹசன் என்னுடைய பேர் ஹசன் என்று பதில் சொன்னார்கள் ஹசன் என்று சொன்னால் கெட்டி கட்டம் என்று அர்த்தம் அந்த காலத்தில் அப்படி பேர் வச்சிருந்தார் இப்போ பேர் வைக்கிறவங்க பல மாதிரி பேர் வைக்கிறான் பேர் வைக்கிறவங்க பல மாதிரி இப்ப பேரை பத்தி விமர்சனம் செய்யற நேரம் இல்லை பல மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ அந்த பேரை வைக்கிறான் அதே மாதிரி அதே மாதிரி அவர் ஹசன் பேர் வச்சிருந்தார் அந்த பேர் என்னன்னு கேட்டா ஹசன் சொன்னார் ஹசன் என்று சொன்னால் கஷ்டம் சிக்கல் சிரமம் கடினம் அப்படின்னு அர்த்தம் உடனே சொன்னாங்க பல் அந்த நீங்கள் கடினம் இல்லை இலகு லேட்டு சுகம் அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன அர்த்தம் நீங்க ஹசன்கிற பெயரை மாற்றி சகல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கஷ்டம் என்ற பெயரை மாற்றி சுகம் என்ற பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா மா அன பிமுகையிரும் மா சம்மானிஹி அபி என் தகப்பனார் வச்ச பேரை நான் மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டார் ரசூலுல்லாஹ் பேரை மாத்தி வச்சிருக்கேன் ஆனா இவர் என்ன சொல்லிட்டார் பேரை மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டார் அவருடைய பேரர் சொல்லுகிறார் எங்கு என்னுடைய தாதா தன்னுடைய பெயரை மாற்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரோ விஸ்வாசரிவிலே ரிவாயத்திருக்கிறது மா ஜாலத் சீரல் ஹசூனத்து எங்களுடைய குடும்பத்திலிருந்து கஷ்டம் சீரவே இல்லை கேட்டார்கள் உங்களே ஒருவர் தன்னுடைய வேலையை எதை கொள்கிறீர்களா நரகத்தினுடைய நெருப்பை என்று கேட்டார் என்று கேட்டது மாத்திரமல்ல அந்த மோதிரத்தை அவருடைய விரலிலிருந்து கலத்தி சுற்றி அறிந்து விட்டார் கீழே போட்டு விட்டார் எல்லாம் இருந்தாங்க முடிஞ்சு போயிட்டாங்க போக இப்ப இந்த யாருடைய கையில கீழே போடப்பட்டதோ அந்த திரும்ப வேறொரு இந்த மோதிரத்தை சொன்னார் இல்லையா முயற்சியால் எடுத்துக் சொன்னார் அவர் பதில் சொன்னார் எந்த மோதிரத்தை ரசூலுல்லா கருத்து தெரிந்து விட்டார்களோடால் அதை கையாள தொடமாட்டேன் என்று சொன்னார் மிஸ்காத்திரி வாய்ப்பு அதிலேதான் நிச்சயமாக நம்முடைய வெற்றி இருக்கிற சோதர்களே ரசூலுல்லாஹுவை எப்படி நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ ஒரு பரத்தினுடைய இரண்டு பக்கம் இருக்கிறதோ ரூபாயினுடைய இரண்டு பக்கம் இருக்கிறதோ அதுபோல ரசூலுல்லாஹுடைய முகப்பத் என்பது ஒரு பக்கம் ரசூலுல்லாஹுடைய இசாத் என்பது ஒரு பக்கம் இரண்டும் சேர்ந்து வீணாகிறது சோதர்களே ரசூலுல்லாஹ் மீது முகப்பத் வைக்க வேண்டும் நானும் வைக்க வேண்டும் நீங்களும் வைக்க வேண்டும் பூரா உலக மக்களும் வைக்க வேண்டும் வெறும் வைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ரசூலுல்லாஹ் மீது முகப்பத் வைப்பது நம்முடைய மார்க்கத்தினுடைய முதலீடு என்று நான் சொல்லுகிறேன் முதலீடு இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது அபிப்பிராயங்களை கூட மாற்ற வேண்டும் இதற்கு நான் வரலாற்று நிகழ்ச்சியில் ஒன்றை விரும்புகிறேன் சுலக ஹரேபியா ஆறிலே நடைபெற்றது ரசூலுல்லா கொண்டு ஆறு வருட காலத்திற்கு பிறகு மக்காவை பார்க்க வேண்டும் காபத்துள்ளாவிலே போய் தவாம் செய்ய வேண்டும் என்று துடித்தவர்களாக மக்காவிற்கு வருகிறார்கள் வழியிலே தடுக்கப்படுகிறார்கள் நீங்கள் வரக்கூடாது மக்காவிற்கு வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் மக்கா பொது இத்தலம் காபத்துள்ளா பொது இத்தலம் மக்காவாசிகளுக்கு உரிமை இல்லை தடுப்பதற்கு அல்லாத்திற்குள்ளே வரக்கூடாது என்று சொல்வதற்கு யார் உரிமை இருக்கிறது யார் உரிமை இல்லை இது அல்லாஹனுடைய வீடு இது எவ்வளவு காலத்தில் அல்லாஹனுடைய காபா அல்லாஹனுடைய வீடு வரவேண்டாம் என்று சொல்வதற்கு இவர்கள் யார் தடுப்பதற்கு இவர்கள் யார் ஆகையினால் அவர்களுடைய கண்ணை சேர்த்துக் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் ரசூல்லா அருள் சரி என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் உடன்படிக்கையில் எல்லாம் ரசூல்லா விட்டுக் கொடுத்தார்கள் ரசூலுல்லா விட்டுக் கொடுத்தார்கள் அந்த உடன்படிக்கையிலே முதலாவதாக எழுதினார்கள் ஹாதா மா காவா முகமது ரசூலுல்லா இது முகமது ரசூருல்லாவும் சல்லா அலிசலம் மக்காவாசிகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு எழுதினாங்க எழுத ஆரம்பித்த உடனேயே மக்காவாசிகள் சார்பாக வந்திருந்தவர் சொன்னார் இந்த ரசூருல்லாங்கிற வார்த்தையை அடிச்சிடணும்னு சொன்னார் முகமது ரசூலுல்லா எழுதியிருந்ததுல ரசூலுல்லா இந்த வார்த்தையை அடிச்சிடணும் பின்ன என்ன எழுதணும் அப்துல்லா அவருடைய மகன் முகமது சல்லா அலிசல்லம் அப்படித்தான் எழுதணும் அப்துல்லா அவருடைய மகன் தான் எழுதணும் தவிர ரசூலுல்லா எழுதக்கூடாது அல்லாவுடைய ரசூல் தான் நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அல்லாவுடைய எஹராம் கட்டியும் உமரா செய்யாமல் மக்காவுக்குள்ளே நுழைய முடியாமல் காபத்துள்ளாவை பார்க்காமலேயே காவிர்கள் வைத்த நிபந்தனைகளுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டு வெளியிடப்பட்ட என்ன தெரிகிறது உலகமே சொன்னது ரசூருல்லா தோற்று போய்விட்டார்கள் என்று ரசூருல்லா தோற்று போய்விட்டார்கள் சகாபாக்கள் தோற்று போய்விட்டார்கள் அவர்கள் செய்ய வந்து தோற்று போய் உபராசியாவை திரும்பி போகிறார்கள் என்று மக்கா முழுவதும் பேசியது மதீனா முழுவதும் பேசியது விஜால் முழுவதும் பேசியது உலகம் முழுவதும் பேசியது ஆனால் அல்லாஹ் சொன்னால் இன்னாக சொன்னாக அல்லாஹ் நாம் உங்களுக்கு பகிரங்கமான வெற்றியை தந்தோம் இங்கேதான் கவனிக்க வேண்டும் ரசூலுல்லாய் செல்லார்கள் வெற்றி என்று ஒப்புக்கொண்டார்கள் அதற்கு முருக்கு கோபம் வந்தது அதற்கு முருக்கு எப்பவுமே கோபம் அதிகம் அல்லாஹத்தால உலகத்தில் பல மாதிரி தவறுகள் படைத்திருக்கிறார் சில பேருக்கு ரொம்ப கோபம் வரும் சில பேருக்கு கோபமே வராது சில பேருக்கு நடுத்தரமா கோபம் வரும் சில பேருக்கு அன்பு அதிகமா இருக்கும் சில பேருக்கு அன்பு கம்மியா இருக்கும் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பேசவே மாட்டாங்க உலகத்துல பல மாதிரி இருக்காங்க சில பேர் பேச ஆரம்பிச்சா பயன் செய்ய ஆரம்பிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் அங்கதான் ஆரம்பிப்பாங்க கல்யாணம் செஞ்சுட்டே இருப்பாங்க சரி இப்ப முடிச்சிருவார் பத்து பதினொன்றையாச்சு பத்தரைக்கு ஆரம்பிச்சவர் இப்ப பதினொன்றைக்காவது முடிச்சிருவார் எதிர்பார்த்தா பதினொன்றைக்கு இப்படி எல்லாம் நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு ஆகர் தாவான சொல்லுவார்னு பார்த்தா ஆகையினால் சகோதரர்களே ஆரம்பிப்பார் அப்பதான் என்ன செய்வீங்க நான் எங்க சொன்னப்போ அபுதாபியில நினைக்கிறேன் இப்படி ஒருத்தர் பயன் நீட்டிக்கிட்டே போனார் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு போக ஆரம்பிச்சாங்க ஜனங்க கடைசியில் ஒருத்தருக்கு கொடுக்க முடியல ஒரு சின்ன துப்பாக்கி எடுத்துட்டு மேடை ஏறி வந்துட்டார் இந்த துப்பாக்கி பார்த்த உடனே பேசுற ஒரு கைகால அந்த வந்தவர் சொன்னாரா நீங்க நடுங்காதீங்க அப்படின்னு பின்ன என்னங்க உங்களை ஒண்ணு நான் செய்ய மாட்டேன் உங்களை கூப்பிட்டு ஆள் யாருன்னு பாக்குறேன் எல்லாம் அதே அப்படி எப்படி பாருங்க ஒரு இனிப்பு எல்லாம் நேர்மாத்த இழுப்பு இழுப்புக்கு நேர்மாத்த உரப்பு வெறும் உரப்பா படைச்சிருந்தா எப்படி இருக்கும் நம்ம மூளையெல்லாம் காஞ்சி போயிருக்கும் வெறும் ஈப்பா படைச்சிருந்தா எப்படி இருக்கும் நாக்கு செத்து போயிருக்கும் ரெண்டுக்கும் இதுவும் சாப்பிடணும் அதுவும் சாப்பிடணும் உரப்பும் இருக்கணும் மிளகாயும் இருக்கிற ஒரு பக்கத்துல கரும்பும் இருக்கிற ஒரு பக்கத்துல கரும்புக்கு கரும்பு இருக்கும் மிளகாய் உரைக்கும் ரெண்டுக்கு தண்ணி ஒண்ணு பூமி ஒண்ணு வானம் ஒண்ணு சூரிய ஒண்ணு சந்திரன் ஒண்ணு வெளிச்சம் ஒண்ணு வெப்பம் ஒண்ணு உச்சம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு ஆனா இது இருக்கும் அது உரைக்கும் ஒண்ணு புளிக்கும் இன்னொன்னு கசக்கும் இப்படி எல்லாம் நாம் பரவாயில்ல படைத்த மனிதர்களை எப்படி படைத்திருக்கிறான் வித்தியாசமான ஒரு ராசி பொருள்களையும் எல்லாம் சுத்தம் அப்படி படைத்திருக்கிறான் இந்த தேக்கு மரம் இருக்கிறது இதற்கு உலகத்திலே விலை ரொம்ப அதிகம் எந்த எவ்வளவுதான் கையில் உள்ள பொருள் உலகத்தில் இருந்தாலும் தேக்குக்கு ஈடாக வந்து உலகத்தில் வராது ஏன் காரணம் என்ன தேக்கு வெயிலுக்கு மழைக்கு சுருங்காது விரியாது ஒண்ணு செய்யாது அப்படியே எவ்வளவு வெயில் அடிச்சா சாதாரண மரமெல்லாம் இருக்குது வெயில் அடிச்ச உடனே என்ன செய்து சுருங்கிக்கும் கதவை சாத்தனா கணவன் மனைவி படுத்திருக்கிற கதவை சாத்தனா வெளியே பார்த்தா தெரியும் மழை பிரிஞ்சிச்சு விடைய கண்டு விழுந்துடும் இப்ப இவருக்கு தனித்தனியா படுத்துக்க வேண்டியதப்போ இன்னொரு நேரம் என்ன ஆகும் நல்ல மழை பெஞ்சிருச்சு ரெண்டு மரபு விரிஞ்சுக்கும் கதவை காத்தனா பூச்சாது கதவை திறந்து வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதான் மழைக்கு விரிஞ்சுக்கும் வெயிலுக்கு சுருங்கிக்கும் ஆனால் சேர்த்திருக்கிறத மழைக்கு விரியவும் செய்யாது வெயிலுக்கு சுருங்கவும் செய்யாது ஆனா அதே நேரத்தில் இறைக்கிறதுக்கு மற்ற மரத்தை எல்லாம் விட லேசு மற்ற மரத்தை எல்லாம் இறைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் தேக்கு மரம் இருக்கிறது அடுத்த லேச அறுபடும் இலக்க லேச இழகடும் ஆனா மலைக்கு விரியாது வெயிலுக்கு புரியாது இதே போல மனுஷன் எப்படி இருக்கணுங்க எல்ல யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அதாவது எல்லாருக்கும் சுமூகமாக நடந்து கொள்ளணும் அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம் வந்தா குதிக்கவும் கூடாது கஷ்டம் வந்தா கவலைப்படவும் கூடாது நிதானமா இருக்கணும் நிதான புத்தியும் இருக்கணும் எல்லாரும் அனுசரிச்சு நடக்கிற சுபாவம் இருக்கணும் நிதான புத்தி இருந்தா அனுசரிச்சு நடக்க மாட்டார் அனுசரிச்சு நடந்தா நிதானம் இருக்காது இப்படித்தான் மனிதர்கள் இருப்பார்கள் ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது ஆனால் தேக்கமரத்தில் ரெண்டு தன்மையும் இருக்குது வேலைக்கு செய்யறதுக்கு லேசு அதே நேரத்தில் சுருங்காது இருக்காது இதே போல தங்கம் சில மனிதர்கள் நம்ம சொல்றோம் தங்கமான மனுஷங்க தங்கமான மனுஷன் என்ன மனுஷன் தங்கமான மனுஷன் தங்கம் இருக்குதுங்களே நெருப்புல போட்டால் சீக்கிரம் சூடாகாது சூடாகிறது ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் நெருப்பை விட்டு வெளியெடுத்தா உடனே ஆகி போயிடும் சூடாகிறது ரொம்ப நேரம் ஆகும் அதே போல நம்மளும் சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகணும் எடுத்த உடனே சூடாகிடக்கூடாது சில பேர் சுடுதண்ணி காலில் ஊற்றிருப்பா எப்போ எடுத்த உடனே கோபம் வந்துடும் அப்படி இருக்கக்கூடாது ஆனா கோபம் அப்படி வந்துருச்சு சீக்கிரம் கோபம் போயிடணும் எப்ப பார்த்தா கோபமாக இருக்கக்கூடாது அதனால மார்க்கத்தில் பாருங்க அல்லாஹால கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லவும் இல்லை கோபம் வரும் அல்லாஹால வைத்திருக்கிறான் இயற்கையில ஆனா கோபம் வந்ததுக்காக மாசம் எல்லாம் கோபமோ வருஷம் எல்லாம் கோபம் எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது அதனால ஹதீசில் என்ன வந்திருக்குது ஒரு மனிதனுக்கு ஜாயிஸ் இல்லை மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது ஜாயிஸ் இல்லை கோபம் வந்திருக்கு உங்களுக்கு என் மேல கோபம் வந்துருச்சு எனக்கு உங்க மேல கோபம் வந்துருச்சு கோபத்துல கோபம் வந்துருச்சு இப்ப அல்லாஹால இப்படி சொல்லி இருந்தாலும் வச்சுக்கோ ரசூல்லாய் செல்லாக இப்படி சொல்லி இருந்தாலும் வச்சுக்கோ அப்படின்னா கோபப்படக்கூடாது உடனே போய் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா கோபத்துல என்ன பேசுறது என்ன கொஞ்சம் பேசினா என்ன வரும் அவரை பார்த்தாலே என்ன கொஞ்சம் கோபம் அதிகமா இது கால் இருக்கிறது தலை வந்துடும் தலை இருக்கிறது கால் வந்துடும் மூக்கு மேல போகும் ஒரு என்ன பண்ணுவோம் அதனால அல்லா அந்த ரசூல்லா என்ன சொன்னாங்க அல்லாஹ் தாலா சொன்னபடி முதல் நாளே பேசுறது கட்டாயம் இல்லை முதல் நாள் ரொம்ப கோபமா இருக்கும் அப்புறம் ஒரு கோபம் தனியணும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இன்னும் கொஞ்சம் தனியும் நாலாவது நாள் நடைய சுயநிலைக்கு வந்துடணும் நாலாவது நாள் அவர்கிட்ட போய் பேசிடும் கோபமே படக்கூடாதுன்னு சொல்லலை அதுக்காக கோபிச்சுக்கிட்டே வருஷம் கூட இருக்க வேண்டும் இருக்க இருக்கக்கூடாது கோபம் வரலாம் ஒரு மூணு நாள் வரைக்கும் அனுமதிக்கு அந்த கோபத்திலே இருக்கிறது முதல் நாள் இரண்டாவது நாள் கொஞ்சம் குறையணும் மூணாவது நாள் என்ன குறையணும் நாலாவது நாள் கோபம் முடிஞ்சு போயிடும் சரி அதுக்கு உமரன் இல்லாஹு தாலா இருக்கிற கோபம் அதிகமாக இருந்துச்சு அல்லாஹு தாலா சில சுபாவங்கள் அப்படி தேவையில் வச்சிருக்கிறான் அதற்கு உமரன் இல்லாஹு தாலா சூழலா இடத்துல போனார்கள் அலசாரா அதற்கு பயிர சூழலாட்டு கேட்கிறார் அலசாரா நான் உண்மை மீது இல்லையா நாம் உண்மை நீதி இல்லையா மக்கள் இல்லையா அமைதியாக சொன்னார்கள் நாம் ஆம் உண்மை மீது தான் இருக்கிறோம் அடுத்து கேட்டால் அவர்கள் வாக்கு மீது இல்லையா மறைமுகமான அல்ல ஒளிவு உள்ள வெற்றி இல்லை பகிரங்கமான தெளிவான பட்டப்பகல் போன்ற வெளிச்சமான வெற்றியை கொடுத்த நல்லா சொல்லணும் ஆனால் உண்மையில வெளிரங்கத்தில் பார்த்தால் என்ன தெரியுது எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து ஒப்பந்தம் செய்து விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி வெற்றியாகும் அதனால அவர் சொல்ல கேட்டால் அவ பத்தவன் ஆதா இதுவா வெற்றி அவ பத்தவன் ஆதா இதுவா வெற்றி சூழலா நிதானமாக பதிலளித்தார்கள் இதுதான் அல்லாஹனுடைய உத்தரவு அல்லாஹனுடைய கலாம் அதுதான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு என்ன செய்வாங்க அல்லாவுடைய உத்தரவு பிறந்தால அல்லா அல்லா சொன்னது இது வெற்றி என்று அதனால இது வெற்றி என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் நேரம் அதன் சமூகத்தை போனான் அலசனாலகா அதன் சமூகத்தை வைக்கிறான் அலசனாலகா நான் உண்மையின் மீது இல்லையா அவர் சமூகத்தின் உதாரணம் எதை சொன்னாங்க நாம் ஆம் உண்மையின் மீது இருக்கிறோம் அவருடைய பாத்திரம் மீது ரசூர்லாட்ட கேட்ட கேள்வி எல்லாம் அதன் சமூகத்தை கேட்டார் யார் கேட்டான் அதற்கு முதல் கேட்டார் கடைசியில கேட்டான் அவர் சொன்னகாதா இதுவா வெற்றி அதே சமூகத்தில் அதே பதில் சொன்னார்கள் ரசூல்லா என்ன பதில் சொன்னாங்கன்னு அதன் சமூகத்திற்கு தெரியாது கேட்டான் இங்க வந்து கேட்கிறான் சொன்னார்களோ அல்லா அவனுடைய உத்தரவு ஆகினால் ஏற்றுக்கொள்கிறேன் ரசூல்லா சொன்ன பதிலையே அதற்கு சொன்னார்கள் இதுதான் முகப்பத்தும் அடையாளமாக ரசூல் சொன்னதை ஏற்றுக்கொள்வது ரசூல்லா என்ன சொல்றாங்களோ மானசீகமாக அதற்கு பின்பற்றிக் கொள்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்களோ மானசீகமாக விருப்பம் சொல்லுகிறார்கள் சோதர்களே நாமும் என்ன சொல்லுகிறார்களோ அதை மானசீகமாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த வழியிலே நடக்கிறவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹ் காணப்பட்டாலா எனக்கும் உங்களுக்கும் யாரெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அந்த சூருடைய முகத்தத்தையும் அவர்களுடைய முகத்தத்தை உள்ளத்தினுடைய ஆழத்திலே பதிய வைக்கிற சௌசியத்தையும் தந்து அதனுடைய மறுபக்கமாகி விசாரத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று வார்த்தையில் கொண்டு அதனாமத்தை நிஜமா தாருக்கு நல்ல வாழ்க்கை நோக்கி அவர்களுக்கு நன்றியையும் தலைவர் அவர்களுக்கு நன்றியையும் இங்கே வைத்து கொண்டிருக்கிற அவ்வளவு பேருக்கும் அல்லாஹ் எல்லா வகையான இருவக பாக்கியை மீன் தந்துள்ள வேண்டும் என்று மீண்டும் தாவம் செய்து கொண்டு முடிக்கிறேன் வாக்குதாவா நான் கொண்டிருந்தார் السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم அருளன்பு பண்பில் அளவற்ற உண்டன் திருநாமம் போற்றி சிறக்கின்றோம் அல்ல எல்லா உலகும் ஏகமாய் காக்கும் வல்லான் உனக்கே வான்புகழ் அல்ல அடியாற்ற அருளும் அன்பான நீயே முடிவான நாளில் முதலோனே அல்ல உன்னையே நாங்கள் உபம் பேசுகின்றோம் உன்னிடத்தன்றோ உதவியும் அல்ல நன்னறி மீது நடத்துவா எம்மை நின்னருள் நேயர் நெறியினில் அல்ல நின் கோபம் கண்டோர் நெறிவி தகன்றோர் செல்லறி கண்ணில் செலுத்தாரே அல்ல அல்ஹம்துல்லா அல்லாஹு இல்லக்கான ஹுசான் அம்மையெல்லாம் கல்கரடாகவோ பொற்பூண்டுகளாகவோ அல்லது மிருக இனங்களாகவோ படைத்து விடாமல் படைப்பினங்கள் எல்லாம் மிக மேலான படைப்பாகிய மனித படைப்பாக படைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் அகில உலகுக்கும் அருள் கொடையாக அவதரித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ செல்லம் செல்லமுடைய உம்மத்தினராக பிறக்க செய்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரியன அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா